சங்கைதான் இந்தியே நெஞ்சிலே சஞ்சலாடம்பமாயம் குங்குமாலங்குதாடம்பர சம்பிரமானந்தமாயம் பொங்கைமார் பொங்கை சீரங்கமோ கங்கணர் பம்பிலே துன்புறாமே பண்புதாரின் சொல் பொம்பிரகாசம் கொண்டே பந்து நீ அன்பில சூடும் பிரான் மன்னனே அந்தனே கந்தனே விஞ்சையூரா அம்பியார் இந்த லோகங்கள் காவென்றவா கண்டனே சஞ்சமீரா சிந்தைவேல் தின்றிவேல் பொங்கு சூர் பொன்றவேல் சென்று தந்தமோ கங்கல சொந்திலே துன்புராமே மண்புகாரின் சொரு பிரகாசம் கொண்டி வந்து நீ நம்பிலானா செந்தில் வாழ் தம்பிரானே வந்து நீ அன்பிலானா செந்தில் வாழ் தம்பிரானே